الحمد لله وكفى والسلام على عباده الذين اصطفى بعد قال الله تعالى بعد و بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رحیم لتنزيل من رب العالمين نزل به الروح کل على قلبك لتكون من المنذرين صدق الله مولانا العظيم கண்ணியத்திற்கும் பெருமைக்கும் உரிய இந்த சிறப்பு விழாவின் தலைவர் அவர்களே வருகை தந்திருக்கும் உலமா பெருமக்களே பெரியவர்களே நண்பர்களே தாய்மார்களே சோதரிகளே இந்த நீண்ட நெடிய விழாவிலே இதனுடைய கடைசி கட்டத்திலே நான் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்றாலும் கூட நம்முடைய மரியாதைக்குரிய தமிழ் மாநில ஜமாத் தலைவர் அவர்களும் மற்றும் பெருமைக்குரிய உளமா பெருமக்களும் என்னை பற்றி ஏதாவது சொல்லி இருந்தால் அது அவர்களுடைய நன்னம்பிக்கை என்று கொள்ள வேண்டுமே தவிர உண்மை அதுவில்லை குலிஸ்தான் என்ற நூலிலே ஷேக் சாதி அவர்கள் சொல்லுகிறார்கள் மண் ஆனம் கே மண் தானம் நான் யார் என்று எனக்கு தெரியும் இங்கே நான் குறிப்பிட விரும்புகிற விஷயம் நீண்ட பீடிகை தேவையில்லை நான் ஆரம்ப காலத்திலே ஒன்னாவது அல்லது இரண்டாவது முறை ஓதும் போது வெளியே விட்டு அசருக்கு பிறகு வெளியே விட்டு அந்த சில தான் எனக்கு வெளியே செல்லுகிற பழக்கம் இருந்தது அதற்கு பிறகு இன்று வரை அப்படி வெளியே செல்லுகிற வாக்கிங் செல்லுகிற பழக்கம் கூட ஏதோ என்னை அறியாமல் என்னை விட்டு போய்விட்டது அப்படி சென்று வந்து கொண்டிருக்கும் பொழுது மகரிபுடைய தொழுகை பள்ளிகளை முடிந்து விடுகிறது முடிந்துவிட்ட பிறகு மதரசாவிற்குள்ளே நுழைகிற மாணவர்கள் இரண்டு பேர் பேசிக் கொள்கிறார்கள் இங்கேயோ தொழுகை முடிந்துவிட்டது அவர்கள் வெளியிலிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைய காலத்தில் இப்படி நடக்கிறது என்று நான் சொல்லவில்லை நடக்காது இன்றைய காலத்திலே அன்று எப்படியோ நடந்துவிட்டது இரண்டு மாணவர்கள் பேசிக் கொண்டு வருகிறார்கள் அவர்கள் அங்கே வெளியே தொழுகவும் இல்லை வேறு பள்ளியிலே இங்கே தொழுக போவும் இல்லை மதரசாவுக்குள்ளே போகிறார் ஒரு மாணவர் சொல்லுகிறார் நம்ம தொழுதுட்டோம் இல்ல இன்னொருத்தர் சொல்றார் ஆமா சரின்னு உள்ள போயிட்டான் இது யாரும் கேட்கறதுக்காக பேசிக்கிட்டாங்களோ சும்மா பேசிக்கிட்டாங்களோ சோதர்களை இன்றைய காலகட்டத்திலே நாம் எல்லாரும் இப்படித்தான் இருக்கிறோம் நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம் நமக்கே நாம் ஒரு மார்க் போட்டு வைத்திருக்கிறோம் நமக்கே நாம் ஒரு அந்தஸ்து கொடுத்து வைத்திருக்கிறோம் அல்லாஹிற்கு முன்னாலே அழுது பணிய வேண்டிய நாம் ஏதோ உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் கொடுத்து விடலாம் என்பது வேறு விஷயம் ஆனால் அந்த அந்தஸ்திற்கு தகுந்தவர்களாக நாம் இருக்கிறோமா அல்லது இருக்க வேண்டும் என்று சிந்திக்கிறோமா முஸ்லிம்களே நாம் உறங்குகிற ஒரு சமுதாயமாக இருக்கிறோம் நான் இந்த கூட்டத்திலே கேட்க விரும்புகிறேன் சமுதாயமே இன்னுமா உறக்கம் இந்த உலகத்தை பார்த்த பிறகுமா உறக்கம் நம்மை நாமே ஒரு இடத்திலே கொண்டு போய் வைத்துக் கொள்வது என்பது எந்த ரசூலுடைய சுண்ணத்திலே சேர்ந்தது சகோதரர்களே எனக்கு ரசூலுல்லாய் சல்லல்லாஹு அலைஹி துவா யாபகத்திற்கு வருகிறது அல்லாஹும்ம இன்னக தஸ்மாஉ கலாமி வ தரா மகானி லா யக்ஃபா அலைக மின் أنا البائس الفقير المستغيث المستجير الوقير مستجير المستغيث الوقير المقر المعترف بذنبي أسألك مسألة المسكين وأبتهل إليك ابتهال المذنب الذليل وأدعوك دعاء الخائف الضرير دعاء من خضعت لك رقبته وفاضت لك عبرته وذل لك جسمه ورغم لك عنه اللهم لا تجعلني بدعائك شقي- شقيا وكلي رؤوفا رحيما என்ன துவா சகோதரர்களே முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிவிட்டான் உங்களுடைய பாவங்கள் பாவங்கள் என்பது கிடையாது ரசூலுக்கு قد غفر الله لك ما تقدم من ذنبك وما تأخر ஏதாவது ஒன்று உங்களுடைய வாழ்க்கையிலே நடந்திருக்க முடியுமானால் நடக்கவில்லை நடக்காது நடந்திருக்க முடியுமானால் அதையும் நான் திரையிட்டு மறைத்து விட்டேன் யாராவது கேட்கலாம் ஏன் ரசூலுல்லா கூட சில சருகுதல்கள் நடந்திருக்கிறதே ஒரு கண் தெரியாத சஹாபி வரும்பொழுது செல்வந்தர்களிடத்தில் பேசிக் கொண்டிருந்த காரணத்தினாலே கண் தெரியாத சஹாபியை கொஞ்சம் முகம் சுழித்து பார்த்தார்கள் முகம் கடுகெடுத்து பார்த்தார்கள் அல்லாஹ் உடனே கண்டித்திருக்கிறான் அல்லவா ஆபாசவத்த வல்லா அஞ்சாஹுல் ஆமா ஒமா யுதிரீக அல்லஹு எஸ்ஸக்கா சூரத்தினுடைய ஆரம்பமே இது இல்லையா ஆபாச முகம் சுழித்தார்கள் வத்தவல்லா புறக்கணித்தார் யாரு ரசூலுல்லா சொல்லுகிறார் ரசூலுல்லாவை சிறு சருகுதல் தானே இது என்று யாராவது கேட்டால் சோதர்களே இது ரசூலுல்லாவை கண்டிக்கவில்லை அல்ல அந்த செல்வ சமுதாயத்தை கண்டிக்கிறான் உண்மையிலே நாம் இதை கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திப்போமே ஆனால் உலமாக்கல் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் இந்த பட்டம் பெறுகிற உலமாக்கல் இது போன்ற இடங்களிலே ரசூலை கண்டிப்பது அல்லாவுக்கு நோக்கமல்ல ரசூல்லா முகம் சுழித்து விட்டார்கள் அதை கண்டிப்பது அல்லாவுக்கு நோக்கமல்ல ரசூல் முகம் சுழித்ததை வைத்து ரசூலை பார்த்துத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான் உதாரணமாக நம்முடைய வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார் அவர் தகாத முறையில் நடந்து கொள்ளுகிறார் அவரை சொல்லுவது அவ்வளவு பொருத்தமாக இருக்காது அந்த இடத்திலே அதே நேரத்திலே மகன் ஏதோ ஒரு தவறு செய்து விட்டால் மகனை கண்டிக்கிறோம் தண்டிக்கிறோம் எதற்காக வந்திருக்கிற விருந்தாளி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நடந்திருக்கும் ஏராளமான நிகழ்ச்சிகள் இவர் வந்திருக்கிறது நேரங்கட்ட நேரத்தில் வந்திருக்கிறார் நம்ம தூங்குற நேரத்தில் வந்திருக்கிறார் வச்சுக்கோ வீட்டுக்குள்ள வந்துட்டார் என்ன செய்ய முடியும் சரி வாங்கன்னு தான் கேட்க முடியும் உட்காருங்கன்னு தான் சொல்ல முடியும் போங்கன்னு சொல்ல முடியாது இதா கையிலக்கும் இருஜோ வர்ஜோ குரானிலே சொல்லுகிறான் உங்களை திரும்பி சென்று விடுங்கள் என்று சொன்னால் வீட்டுக்குள்ளே அனுமதி கேட்டு செல்ல வேண்டும் திரும்பி போங்கள் என்று சொன்னால் திரும்பி சென்று விடவும் தாலிக்கு அஸ்காலுக்கும் அது உங்களுக்கு நல்லதுன்னு எல்லாம் சொல்றான் இப்ப யாராவது வீட்டை விட்டு திரும்பி போச்சு விட்டா இனி இந்த வீட்டு பக்கமே தலை வச்சு கொடுக்க மாட்டோம் குரானிலே எல்லாம் சொல்லுகிறான் இதா கையிலக்கும் இருஜோ வர்ஜோ குரானின்படி அமல் செய்வது என்பது நம்முடைய வாழ்க்கையிலே மறந்துவிட்ட விஷயம் அதைத்தான் நான் சொல்ல வந்தேன் உறங்கி போன சமுதாயம் இன்னுமா தூக்கம் இரண்டாயிரம் பிறக்கப் போகிறது இன்னுமா தூக்கம் அவசரத்தவல்ல அஞ்சாகுலாமா ஒரு கண் தெரியாத சகாபி வந்ததற்காக அவர்கள் முகம் சுழித்து விட்டார்கள் முகம் கடுகெடுத்து விட்டார்கள் அவர் தூய்மையானவராக இருக்கலாம் என்பது நீங்கள் அறிந்திருக்க முடியாமல் ஏன் போய்விட்டது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியதா இருந்தது என்று ரசூலை பார்த்து அவர் சுத்தமானவரா சுத்தமானவரா இருக்கலாமே நீங்கள் அவரிடத்தில் பேசி இருக்க வேண்டுமே இந்த செல்வந்தர்களுக்கு ஏன் கண்ணியம் கொடுத்து அவர்களிடத்திலே மட்டும் பேசினீர்கள் என்று சொல்லுவது யாருக்காக செல்வந்தர்களே உங்களை கொண்டு தீன் நிலைத்திருப்பதில்லை என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் செல்வந்தர்களால் தான் தீன் நிலைக்கிறது என்று சொன்னால் இவர்களுடைய ஆதரவு தான் தீனை நிலைக்க வைக்கும் என்று சொன்னால் அது இல்லை ஏழை சஹாபியை கொண்டு நான் தீனை நினைத்து காண்பிப்பேன் என்பதுதான் அல்லாஹருடைய நோக்கம் அங்கே ஆனால் சொல்லுகிற முதம்தான் அல்லாஹ் சொல்லுகிற ஒவ்வொரு நேரத்திலே ரசூலை பார்த்து அல்லாஹ் எப்படி எப்படி எல்லாம் கூப்பிட்டு இருக்கிறான் என்னுடைய அன்பு மாணவர்களே என்னுடைய அன்பு இளம் மொழிகளே நீங்கள் கொஞ்சம் இதை சிந்திக்க வேண்டும் சமுதாயத்தை உறக்கத்திலிருந்து தட்டி எழுப்புகிற உன்னத நபர்களாக நீங்கள் இந்த உலகத்திலே பிரகசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இங்கே அவசை என்று சொன்னான் இல்லையா அல்லாஹ் இன்னொரு இடத்திலே யா ஐயோல் முத்தசீர் அல்லாஹ் கூப்பிடுகிறான் ரசூலை பார்த்து யா முகமது கூப்பிடலாம் சுபகான் அல்லது அசராபி அப்திகி என்னுடைய அடியார் என்று பெருமையாக சொல்லி இருக்கிறான் ஆனால் இங்கே யாயுகள் முத்தசில் போர்வை போர்த்தி படுத்திருப்போரே பையனை ஃபஜிருக்கு எழுப்பும் போது குளிருக்கு நல்லா போர்த்தி தூங்கிட்டு இருந்தா அம்மா போய் அல்லது அத்தா போய் டே இப்படி போர்வு போத்தி படுத்திருக்கிறையே நீ தொழுக வேண்டிய நேரம் வந்துருச்சே எப்படி சொல்றது இப்படி போர்வு போத்தி படுத்திருக்கிறியே யாயுகள் முத்தசிர் இப்படி போத்தி படுத்திருக்கிறீங்களே எழுந்திருங்கள் புறப்படுங்கள் அல்லாஹுடைய நாமத்தை உயர்த்தி ஆக்குங்கள் ஆந்தீர் மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரியுங்கள் அல்ல யாயுகள் முத்தசிர் ஏன் கூப்பிடணும் அன்பாக கூப்பிடுகிறான் நீங்கள் போர்வை போர்த்தி படுத்திருக்கிற நேரம் இல்லை இது இது பகலிலே சொன்னது கோம் புறப்படுங்கள் இந்த கும்முக்கு புறப்படுங்கள் என்று இருக்கும் பாந்தீர் உலக மக்களுக்கு அல்லாஹை பற்றி எச்சரியுங்கள் அல்லாஹ் ஒருவர் இருக்கிறான் இந்த அண்டசராசரத்தை சராசரத்தை படைத்தவன் ஒருவர் இருக்கிறான் நீ ஏற்றுக்கொண்டால் அவனுக்கு உயிர் ஏற்பட போவதில்லை நீ அவனை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் தாழ்ந்து விடப் போவதில்லை என்று கூறி அவனை எச்சரியுங்கள் வரப்ப கப்பீர் உங்களுடைய ரப்பனுடைய நாமத்தை கப்பீர் உயர்ச்சியாக்குங்கள் வார்த்தை சின்னதுதான் சகோதரர்களே ரப்ப கப்பீர் இதில் தக்தீம் தாகிர் இருக்கிறது இந்த பூரா வார்த்தைகளின் ஜும்மைகளிலும் தக்தீம் தாகிர் இருக்கிறது முன்னாலே சொல்லப்பட வேண்டியது பின்னாலே இருக்கிறது பின்னாலே சொல்லப்பட வேண்டியது முன்னாலே இருக்கிறது கும்பாந்திர் வரப்பக கப்பீர் கப்பீர் ரப்பக் சியாபக் ஃபத்தாஹிர் தஹீர் சியாபக் தஹீர் முதலிலே வர வேண்டும் சியாபக் மபூல் பின்னாலே வர வேண்டும் ஆனால் கப கப்பீர் மபூல் முன்னாலே வந்திருக்கிறது என்ன அர்த்தம் அல்லாஹுவை தான் உயர்த்தியாக்க வேண்டும் இந்த உலகத்திலே எங்கே போனாலும் சரி சாதாரண ஆலிபுக்கள் ஆலிம்களுக்கு மட்டுமில்லை சகோதரர்களே மூமின்களுக்கும் எங்கே போனாலும் சரி எந்த இடத்துக்கு போனாலும் சரி இந்த உலகத்தினுடைய எந்த உச்சகட்டத்திலே கொண்டு போய் விட்டாலும் சரி எனவேதான் நமக்கு பாங்கு சொல்லும் பொழுது மினாரா மேலே ஏறி நின்று இப்பொழுது மினாரா தேவைப்படவில்லை மைக்கை திறந்து வைத்து உலகத்திலே யார் யாராக இருந்தாலும் சரி எவர் எவராக இருந்தாலும் சரி எவரிடத்திலே எந்த செல்வம் இருந்தாலும் சரி எவரிடத்திலே எந்த ஆதிக்கம் இருந்தாலும் சரி எவரிடத்திலே இந்த உலகத்தினுடைய எந்த எவ்வளவு பெரிய வல்லரசாக இருந்தாலும் சரி அமெரிக்காவுடைய அவர் அமர்ந்திருந்தாலும் கூட அங்கே சொல்லுவோம் நீ பெரியவன் அல்ல அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்ற வார்த்தை உலகத்தோடு நாம் போட்டி போடுகிறோம் சோதர்களே வெறும் பாங் என்பது ஏதோ விளையாட்டாக மோதினார் சம்பளத்துக்கு சொல்லிக் கொண்டு போகிற சில வாசகங்கள் அல்ல உலகத்தோடு உலகம் சொல்லுகிறது நான் பெரியது அவர் சொல்லுகிறார் நான் பெரியவர் இவர் சொல்லுகிறார் நான் பெரியவர் இவர் சொல்லுகிறார் நான் பெரியவர் நான் தான் நான் தான் நான் தான் நாம் சொல்லுகிறோம் யாரும் இல்லை அல்லாஹுதான் ரங்கவில்லையா சகோதரர்களே அல்லாஹ் ஒரு தடவை இல்லை ஆறு தடவை சொல்லுவோம் நீங்க உலகத்துல பெருசு பெருசுங்கிறதுக்கு நான் சும்மா ஒரு அதாவது நஃபாயத்துல் அரபில் இருக்கிற ஒரு பிசா தான் யாவும் வந்துருச்சு இப்போ ஒருத்தர் போய்கிட்டே இருந்தார் அந்த கபரில் எழுதி இருந்துச்சு இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா கபரில் கபரில் தலைமாட்டில கல்லு வைக்கிறது பழக்கம் அது வைக்கலாமா கூடாதா எழுதணுமா வேண்டாமா அது பள்ளிவாசல் இடமா இருந்தால் அதுல ஒரு கல்லு வச்சு அந்த பள்ளிவாசல் இடத்தை ஒரு தனிநபருக்கு சொந்தமாக்கலாமா கேளுங்கள் உலமாக்களிடத்திலே பள்ளிவாசலுடைய இடம் கல்லு வச்சு நாம் சொந்தமாக்கிக் கொள்ளலாமா அது வேறு விஷயம் இந்த கல்லிலே எழுதப்பட்டிருந்தது இதிலே அடங்கியிருப்பவர் யார் தெரியுமா இவர் சொன்னால் காற்றே இவருடைய உத்தரவிற்கு கட்டுப்படும் காத்து கூட இவருடைய உத்தரவுக்கு கட்டுப்படும் இவருக்கு பார்த்து அந்த வழியை நடந்து போனவருக்கு பார்த்து அதிசயமா போச்சு அது எப்படி காத்து கட்டுப்படும் ஒரு மனிதனுடைய உத்தரவுக்கு அவ்வளவு பெரிய ஆளா இவர் என்று அவர் நினைத்துக் கொண்டே போனார் ஒரு பத்து எட்டு வச்சிருப்பார் அடுத்தாப்புல ஒரு கபர் இருந்துச்சு முந்திய கபரிலே கல்லை கல்லிலே நீங்கள் பார்த்ததை நம்பாதீர்கள் அந்த கல்லிலே படிச்சு பார்த்தார் என்னன்னு சொன்னா இந்த கொல்லம் துருத்தி அடிப்பான் பாருங்க அது துருத்தியில் அமுக்குனா காத்து வெளியே போக இழுத்த காத்து உள்ள வரும் அந்த துருத்தி அடிக்கிற வேலை பார்த்துக் கொண்டிருந்த மனிதன் அவன் அவனைத்தான் அப்படி எழுதியிருக்கிறது நம்பாதீர்கள் அவர் தான் பெரியவன் என்று சொல்லுகிறார் அவன் பெரியவன் இல்லை நான் தான் பெரியவன் என்று யார் சொல்லு இவர் சொல்லுகிறார் ரெண்டு பேரும் யாரு கபரில் இருக்கிற மையத்துகள் சகோதரர்களே ஹயாத்தானவர்கள் சண்டை போடுவதல்ல மையத்துகள் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நாம் ஹயாத்தாக இருக்க வேண்டும் நான் சிறியவன் என்று சொல்ல வேண்டும் சொல்ல வேண்டும் என்பதல்ல சிறியவன் என்று நம்ப வேண்டும் நம்ப வேண்டும் என்பதல்ல சிறியவன் என்று ஈமான் கொள்ள வேண்டும் யார் தன்னை சிறியவர் என்று ஈமான் கொள்ளவில்லையோ அவன் அல்லாஹுவை பெரியவன் என்று ஈமான் கொள்ளவில்லை அல்லாஹ் அக்பரின் மீது ஈமான் இல்லை நானும் பெரியவன் இல்லை சோதரர்களே அல்லாஹ் பெரியவன் நானும் ஈமான் இல்லை அது சிறுக்கது சிறுக்க ஹஃபி இல்லை சிறுக்க ஜலி அல்லாஹ் தான் பெரியவன் ஒன்று இல்லை சிறியதென்று கூட இல்லை பொருளே இல்லை ஏதோ அல்லாஹ் என்னை வைத்திருக்கிறான் நான் இருக்கிறேன் என்று நம்ப வேண்டும் அவ்வளவுதான் எனவே நான் சொல்ல வந்தேன் அல்லாஹ் அங்கே கூப்பிட்டு சொல்லுகிறான் பகலிலே உங்களுடைய வேலை என்ன நபியை பின்பற்றிய அத்தனை பேருடைய வேலை அதிலும் நபிமார்களுடைய வாரிசு என்று சொல்லக்கூடியவர்களுடைய முதல் வேலை இதுதான் உறங்காதீர்கள் மொழிகளே உறங்காதீர்கள் உறங்கி விடாதீர்கள் சமுதாயமே உறங்கிவிடக் கூடாது நம்முடைய வேலை யா யுகல் முத்தசிர் புறப்படுங்கள் கும்முன்னு எல்லாம் சொல்ற முதல்ல உட்கார்ந்து இருக்காதீங்க எந்திரிங்க புறப்படுங்க உட்கார்ந்து கொண்டு ஒரு நடக்காது அதானே அர்த்தம் இதற்கு கும்ங்கிற வார்த்தை எல்லாம் எதுக்கு சொல்றான் கும் உட்கார்ந்து இருந்து கூட கும்ங்கிற வேலை செய்யலாம்ங்கிறது அது ஒன்று இருக்கு ஆனாலும் கூட கும்முக்கு அர்த்தம் என்ன நீங்கள் சுறுசுறுப்பாக இருங்கள் வாழ்ந்தீர் அல்லாஹை பற்றி சொல்லுங்கள் வரப்பக்க பேர் முதல்ல அல்லாஹ் பற்றி சொல்றதுக்கு முன்னால் உங்களுடைய மனசுல அல்லாஹ் தான் பெரியவன் இந்த உலகத்திலே எதுவும் பெரிதில்லை பணமும் பெரிதில்லை செலவும் பெரிதில்லை ஆதிக்கம் பெரிதில்லை அதிகாரம் பெரிதில்லை இது பகல் வேலை இரவிலே என்ன செய்ய சொல்லுகிறான் உலமாக்களை கேளுங்கள் சனது வாங்கி இருக்கிற உலமாக்களை கேளுங்கள் யாயுகள் முஸ்ஸம்மில் குமில் லைல இல்லா கலீலன் نصفه ومن قص منه قليلا او زد عليه ورتل القران ترتيلا ان ناشئه الليل هي اشد وطعا واقوى مقيلا ان لك في النهار صبحا طويلا اذا النبي الذي وارثه الذي ويلي قم யாயுகள் இங்கேயும் அல்லாதான் சொல்லுகிறான் போர்வை போர்த்தி படுத்தியிருப்பது இது போர்வை போர்த்தி படுத்திருக்கிற பகல் நேரமும் போர்வை போர்த்த நேரம் இல்லை இரவு நேரமும் போர்வை போர்த்தி படுத்திருக்கிற நேரம் இல்லை கூம் குமில்லை இல்லா கலீலன் இரவு காலத்திலே எழுந்து இரவிலே கொஞ்ச நேரத்தை தவிர நிஸ்பகுவின் குஸ்மினோ கலீலா பாதி அல்லது பாதியை விட கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள் அது கொஞ்சம் கூடுதலாக்கிக் கொள்ளுங்கள் இன்ன நாசியத்தல்லை அஷத் ஒத்தாம் வாக்கோ முக்கைலா அல்லாஹுக்கு முன்னாலே நின்று கேளுங்கள் உரமேற்றிக் கொள்ளுங்கள் சகோதரர்களே இரவு சார்ஜ் ஏற்றுகிற இடம் பகல் சார்ஜை சப்ளை செய்கிற இடம் இரவு சார்ஜ் ஏற்றுகிற இடம் சார்ஜ் ஏற்றுற பேட்டரி வச்சிருக்கோம் பாருங்க அது கொண்டு பிளக்ல வச்சு சார்ஜ் ஏத்திக்கிறோம் சார்ஜ் ஏத்தான லைட் எரியும் சார்ஜ் ஏத்தல லைட் எரியுமா இரவு காலத்தில் அல்லாட்ட கேட்கல நீங்கள் பகல் காலத்துல போனா சோதர்களே ஆண்டவனிடத்திலே கேட்கிறவன் அரிசி கேட்க மாட்டான் ஆண்டவனை கேட்கிறவன் அரிசி கேட்க மாட்டான் அல்லாவை தேடுகிறவன் சோறு தேட மாட்டான் சோறு இவனை தேடும் அல்லாவை தேடுகிறவனை சோறு தேடும் சோறு இல்லையானால் பால்கா தம்ராத்தின் காணத்து ஏழு காணத்து ஏழு பி எதி பி எதிகி வருகிறது அதற்கு அனசுபின் நவ்வர் அனசுபின் மாலிக் அது வேறு சஹாபி அனசுபின் நவ்வர் பல ஊக பதில் யுத்தத்திலே அவருக்கு பங்கெடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்காமல் போய்விட்டது அதனால சொல்லிக் கொண்டிருந்தார் அடுத்த யுத்தம் வந்தால் நான் என்னுடைய அல்லாஹுக்காக வேண்டி நான் என்ன செய்வேன் என்பதை காண்பிப்பேன் என்று அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார் அடுத்து வந்தது உகதி யுத்தம் வந்தது அந்த உகதி யுத்தத்திலே பல நாட்கள் அவர் சாப்பிடாமல் இருந்த நிலையிலே யுத்தத்துக்கு போக வேண்டியது வந்தது அப்படி போகும் பொழுது அவரை பார்த்த யாரோ சில பேரித்தம்பளம் கொடுத்தார்கள் அதை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார் அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னார்கள் அல் ஜன்னத்து நிழலுக்கு கீழே சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்னார்கள் என்ன அர்த்தம் போராடுகிற நேரம் வந்து விட்டது போராட வேண்டிய நேரம் வந்து விட்டது என்று சொன்னார்கள் பால்கா தம்ராத்தின் காணத்தை உள்ள பல நாட்களுக்கு பிறகு கிடைத்த பேரித்தம்பளத்தை சாப்பிட்டுக் கொண்டிருந்த பேரித்தம்பளத்தை தூக்கி எறிந்து எறிந்துவிட்டு வேகமாக போய்க் கொண்டிருந்தார்கள் எதிரே வந்த சஹாபி கேட்டார்கள் எங்கே போகிறீர்கள் என்று சொர்க்கத்தினுடைய வாசனை உகதுமலை புறத்திலிருந்து வருகிறது என்று சொன்னார் ஏறக்குறைய அறுபதுக்கு அதிகமான காயங்கள் பட்டு அந்த யுத்தத்தில் அவர்கள் செய்தானார்கள் சோதர்கள் இந்த உலகத்திலேயே சொர்க்கத்துடைய வாசம் வரும் பசி என்ன செய்யும் பட்டினி என்ன செய்யும் பசி பட்டினி என்பது உலகத்திலே வரக்கூடிய ஒன்று போகக்கூடிய ஒன்று எனவே யாயுகள் முசம்மிலாக நீங்கள் யாயுகல் முத்தசராக நீங்கள் நீங்கள் மட்டுமில்லை இந்த சமுதாயத்தை அப்படி ஆக்குவதற்காகத்தான் பிறந்திருக்கிறோம் சகோதரர்களே இந்த உலகத்திலே ஒரு தடவைதான் பிறப்போம் இரண்டாவது தடவை பிறக்கப் போவதில்லை இரண்டாவது தடவை பிறக்கப் போவதில்லை யாராவது சொன்னால் இந்த உலகத்திலே அடுத்தடுத்த பிறவிகள் இருக்கிறது என்று சொன்னால் அமானியதர சொன்னதுதான் எனக்கு ஞாபகம் வரும் அமானியதர் அவர்கள் சொல்லுவார்கள் குதிரை வண்டி ஓட்டிட்டு போயிருந்ததாம் ஒரு முஸ்லிம் பாய் வண்டியில ஏறினார் ஏழு பிறவை நம்புறவர் இந்த பிறவில என்ன செய்யறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த பிறவியில பிறப்போமா இப்படி ஏழு பிறவி அப்படி நம்புறவர் இவர் குதிரையை அடிச்சார் வேகமா போகிறதுக்காக அடிச்சார் அப்ப வண்டியில உட்கார்ந்து இருந்தவர் சொன்னார் குதிரை அடிக்காதப்பான்னு மறுபடியும் அடிச்சார் மறுபடியும் சொன்னார் மறுபடியும் அடிச்சார் சொன்னாரு அடிக்காதே அடுத்த பிறவியில நீ குதிரையா பிறந்து அந்த குதிரை மனுஷனா பிறந்து உன்னை அடிக்கும் என்னை இப்ப அடிக்கிற தப்புக்கு அடுத்த பிறவியில இந்த குதிரை மனுஷனா பிறந்து உன்னை அடிக்கும் அவன் பட்டுன்னு திரும்பி சொன்னா ஐயா போன பிறவியில நான் குதிரையா இருந்தேன் இந்த குதிரை மனுஷனா இருந்த என்ன அடிச்சிச்சு அதுக்கு தான் இப்ப நான் அடிக்கிறேன் பபூரி தல்லதி கபர் இளமூலிகளை யாபகம் வையுங்கள் பபூரி தல்லதி கபர் எங்கே நியாயம் இருக்கிறதோ அங்கே அநியாயம் அடங்கியே தீர வேண்டும் எங்கே உண்மை இருக்கிறதோ அங்கே போய் ஓடியே தீர வேண்டும் எங்கே நீதி இருக்கிறதோ அங்கே அநீதி செத்தே தீர வேண்டும் நீதிக்கு முன்னாலே அநீதி வளர்ந்ததாக உலகத்திலே வரலாற்றோட எந்த பக்கத்திலும் இல்லை சில நாட்கள் அநீதி ஆட்டம் போடலாம் ஆனால் அதை அடுக்குவது அடக்குவதற்கு நீதி இருந்து கொண்டே இருக்கிறது எனவே உறங்குகிற சமுதாயமாக ஏமாறுகிற சமுதாயமாக நாம் இருந்து கொண்டிருக்க கூடாது இந்த உலகத்திலே ஒரு தடவை பிறக்கிறோம் அல்லாஹுக்காக வாழ்ந்து விட்டு போக வேண்டும் மௌத்தாகும் பொழுது மலக்கள் வந்து சொல்ல வேண்டும் நப்சுல் சொல்ல வேண்டும் நப்சை முத்துமையின் என்று சொல்ல வேண்டும் சகோதரர்கள் வாழ்ந்தால் அதற்கு பெயர் வாழ்க்கை இல்லை வாழுவதென்றால் உலகத்திலே பூனையும் தான் வாழுகிறது புலியும் தான் வாழுகிறது எலியும் தான் வாழுகிறது நம்ம நப்ஸ் இருக்கிறதே யாரோ ஒரு சொன்னது ஞாபகத்துக்கு வருகிறது நம்ம நப்ஸ் எப்போ நம்மளை பத்தி நல்லா சொல்லிக்கிட்டே இருக்கும் ஆனால் நப்ஸுக்கு எங்க சுகம் கிடைக்குமோ அங்க தேடிக்கிட்டே இருக்கும் நப்ஸ் வெளியில நல்லது மாதிரி நடிச்சுக்கிட்டே இருக்கும் சோதரி இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன் நம்முடைய இந்த ஜுப்பாவும் தாடியும் யாரும் வருத்தப்பட்டுக் கொள்ளக்கூடாது நானும் ஜுப்பா தாடி வச்சு போட்டிருக்கிறேன் ஜுப்பாவும் தாடியும் மார்க்கத்தினுடைய அடையாளமே தவிர இதுவே மார்க்கம் அல்ல தொப்பியும் லுங்கியும் மார்க்கத்தினுடைய அடையாளமே தவிர இதுவே மார்க்கம் அல்ல இதுதான் மார்க்கம் என்றால் இது மாதிரி போட்டவர்கள் எல்லாம் மார்க்கவாதிகளா இது மார்க்கத்துடைய ஒரு சின்னம் அவ்வளவுதான் உள்ளே என்ன இருக்கிறது இந்த பெரியார் சொன்னால் நம்ம நப்ஸ் இருக்கிறதே அது ஒரு கிழட்டு பூனை பூனை ரொம்ப ஜாக்கு ரொம்ப அதாவது ஜாக்கிரதையானதும் மனிதர்களிடத்திலே கேட்டு வாங்குறதுல ரொம்ப உஷாரானதும் எல்லா வீட்லயும் போய் பால் குடிச்சிட்டு வந்திருக்கும் நாம சாப்பிடும் போது பக்கத்துல உட்கார்ந்து நம்ம பக்கத்துக்கு வராது கொஞ்சம் தூரத்துல உட்கார்ந்து சாப்பிட்டே பத்து அந்த மாதிரி இருக்கும் நம்ம நப்சம் அப்படிப்பட்டது அதுவும் கிழட்டு பூனை பார்த்தா சாகர மாதிரி இருக்கும் நம்ம நப்சு நம்ம பேசுறதெல்லாம் நீங்களா அப்படியா உங்களுக்கு முடியுமா அப்படியா செத்து போன மாதிரி ஆனால் இந்த கிழட்டு பூனை எளிய கண்டிச்சு ஒரே பாய்ச்சல் இதே போல இந்த கிழட்டு பூனை எங்கேயாவது பாவத்தை கண்டிச்சு தனக்கு விரும்பினதை கண்டிச்சு ஒரே பாய்ச்சல் பாஞ்சிடும் விட்டுறாதீங்க இந்த பூனையை இந்த கிழட்டு பூனை உள்ள உட்கார்ந்து இருக்குது மறைஞ்சு உட்கார்ந்து இருக்குது இது தூங்குற மாதிரி இருக்கும் செத்த மாதிரி இருக்கும் ஆனால் எலி வந்த உடனே முதல்ல பாயறது அது மீது இந்த கிழட்டு பூனை பாயும் ஆகையினால உஷாராக வாழ வேண்டிய கட்டத்திலே இருக்கிறோம் இந்த உலகத்தில் இருக்கிற இந்த அடையாளங்கள் தானே தவிர இவைகள் எல்லாம் உண்மையர்களே உண்மையிலே சகோதரர்களை நடப்பு வேறு நடிப்பு வேறு நடிப்பை பார்த்து ஏமாறுகிறவன் அல்ல இல்லையே நான் மேலே வாசித்த துவாவிலே ரசூருல்லா சலாசலம் கே சொல்லுகிறார்கள் அல்லாஹுமே என்ன கத்தஸ்மா கலாமி வ காணி யா நீ என்னுடைய இடத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறாய் நான் எங்கே உட்கார்ந்திருக்கிறேன் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறாய் இந்த உள்ளத்தினுடைய அடித்தளத்தையும் நீ பார்த்துக் கொண்டிருக்கிறாய் வத்தரா மக்க வத்தஸ்மா கலாமி நான் என்ன பேசுகிறேன் என்ன நிஜத்தில் பேசுகிறேன் என்பதையும் நீ பார்த்துக் கொண்டிருக்கிறாய் லா யஹ்பா அலைக்கும் மின் அம்ரி ஷை தாலம் சிர்ரி அலைக்கும் என்னுடைய ரகசியத்தையும் அறிகிறாய் உள்ரங்கத்தையும் அறிகிறாய் வெளிரங்கத்தையும் அறிகிறாய் இந்த உலகம் வெளிரங்கத்தை தான் பார்க்கும் சகோதரர்களே ஆனால் அந்த அல்லாஹ் அந்தரங்கத்தை அறிகிறான் நம்முடைய அந்தரங்கத்தை சுத்தியாக்குவதற்குரிய தான் இந்த உலகத்திலே நாம் செய்ய வேண்டியும் அந்த முயற்சி செய்யும்படி உலகத்தாருக்கு சொல்ல வேண்டும் இதற்குத்தான் பிறந்திருக்கிறோம் இது அல்லாத வேறு எந்த காரியத்துக்கும் நாம் பிறக்கவில்லை ஆனால் இன்றைக்கு நடிப்பு நாமே நம்மை ஏமாற்றிக் கொள்ளுகிறோம் அந்த இரண்டு மாணவர்கள் தொழுது விட்டோம் என்று சொன்ன மாதிரி நாமே நம்மை ஏமாற்றிக் கொண்டு நாம நல்லாதா இருக்கிறோம் நல்லாதா இருக்கிறோம் நல்லாதான் இருக்கிறோம் நம்முடைய உள்ளம் என்ன சொல்லுகிறது உள்ளுக்குள் இருக்கிற உள்ளம் என்ன சொல்லுகிறது நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கிறது நம்முடைய மூளை என்ன செய்கிறது நம்முடைய ஆசைகள் நம்மை எப்படியெல்லாம் அலைக்கழித்துக் கொண்டிருக்கிறது நம்முடைய தனிமையிலே நம்முடைய வீட்டிலே நம்முடைய மனைவியோடு நம்முடைய மக்களோடு நம்முடைய வியாபாரத்திலே நம்முடைய பணப்புழக்கத்திலே நம்முடைய பொருளாதாரத்திலே நம்முடைய திருமணங்களிலே என்னென்ன காரியங்களை நாம் எப்படியெல்லாம் செய்துவிட்டு என்ன சமாதானம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் ஏற்பானா நடப்புக்கும் நடிப்புக்கும் வித்தியாசம் இந்த உலகம் வேண்டுமானால் அறியாமல் போகலாம் ஆனால் அல்லாஹ் அறியாமல் போக மாட்டான் சகோதரர்களே ஆனால் பொதுவாக உலகத்தை நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை பொதுவான உலகத்திலே இன்று பார்ப்பவையானால் முகங்களை விட முக மூடிகள் தான் அதிகமாக இருக்கின்றன எல்லோருக்கும் ஒரு மூடி தேவைப்படுகிறது நானே இங்கு வந்திருக்கிறேன் உள்ளதை சொல்லுகிறேன் அல்லாஹின் இடத்திலே இறஞ்சுகிறேன் யா எப்பொழுது நீ மரணம் வைத்திருக்கிறாயோ தெரியாது எப்பொழுது கூப்பிடுவாயோ தெரியாது தயாராக இருப்பதாக சொல்லுவதும் உண்மையோ பொய்யோ தெரியாது எங்கே மரணமோ தெரியாது எப்படி மரணமோ தெரியாது யார் இருப்பார்களோ இல்லையோ தெரியாது யா நீ பார்த்துக் கொண்டிருக்கிறாய் செய்ய தெரியவில்லை செய்யவில்லை ஆனாலும் செய்ய வேண்டும் என்ற ஆசை என்னவோ இருக்கிறது அதை மட்டும் உறுதியாக சொல்ல முடியும் ஒரு மூடி போட்டுக் கொண்டு வருகிறோம் நான் ஒரு மேதை நான் ஒரு மேதாவிலாசம் உள்ளவன் நான் ஒரு அறிவுள்ளவன் அந்த மூடி போட்டுக் கொண்டு வருகிறேன் இதே நான் என்னுடைய மனைவியோடு படுக்கையில் படுத்திருக்கும் போது நான் எப்படி இருக்கிறேன் நானும் கெமந்தானம் நான் யார் என்று எனக்கு தெரியும் நீங்கள் யார் என்று உங்களுக்கு தெரியும் அந்த யாரோ அவருக்குத்தான் அல்லாஹ் கேள்விகளுக்கு கேட்டு அவரை சொர்க்கத்துக்கு அல்லது அவருக்கு தகுந்த இடத்துக்கு அனுப்புவான் இந்த முகத்துக்கல்ல சோதர்களே இந்த முகத்துக்குள்ளே இன்று போலிகளுக்குத்தான் இந்த உலகத்திலே மரியாதையும் மதிப்பும் கூடுதலாக இருக்கிறது சோப் எடுத்தாலும் போலி முகம் எடுத்தாலும் போலி அரசியல் எடுத்தாலும் போலி ஆன்மீகம் எடுத்தாலும் போலி அந்தரங்கத்தை எடுத்தாலும் போலி உடையை எடுத்தாலும் போலி உள் நடையை எடுத்தாலும் போலி எல்லாவற்றை விட இந்த போலியான முகத்தை காட்டுவதுதான் முக்கியமாக இருக்கிறது முகத்தை விட பவுடருக்கு முக்கியத்துவம் கூட இளைய நண்பர்களே முகத்தை விட பவுடருக்கு முக்கியத்துவம் கூட கண்ணை விட கண் மைக்கு முக்கியத்துவம் கூட வியாபாரத்தை விட விளம்பரத்துக்கு முக்கியத்துவம் கூட உள்ளே இருக்கிற பிஸ்கட்டை விட காகிதத்துக்கு முக்கியத்துவம் கூட உள்ளே இருக்கிற பொருளை விட மேலே போட்டிருக்கிற பேப்பருக்கு விலை கூட பேஸ்டை விட பேஸ்டிலே காண்பிக்கிற பல்லுக்கு முக்கியத்துவம் கூட புன்னகை அந்த புன்னகைக்கு முக்கியத்துவம் சோதர்களே அல்லாஹ் உண்மையை பார்க்கிறான் போலிகளைக் கண்டு ஏமாறுவதில்லை இதே போல என்னை விட என் பேச்சுக்கு முக்கியத்துவம் கூட என்னை விட என் பேச்சுக்கு எப்படியாவது என் பேச்சு டேப் ரெக்கார்ட்ல வரணும் எல்லாரும் கேட்கணும் கடைசி கேசட் போலானா சோதர்களே அல்லாஹ் அதை கொண்டு ஹிதாயத்து தருகிறார் என்றால் அது அது வேறு விஷயம் ஆனால் நான் அதை விரும்புவேனே ஆனால் அல்லாஹ் அதை சொல்லியே என்னை தண்டிக்கலாம் இல்லையா சகோதரர்களே நீ பெருமையா தேடினாய் என்னுடைய பெருமையை நிலைநாட்டி என்று சொல்லி நான் உலகத்துக்கு அனுப்பினேன் நீ உன்னுடைய பெருமையை நிலைநாட்டி விட்டு வந்து இங்கே நிற்கிறாயா என்று மூன்று பேர் அல்லாவுக்கு முன்னிலையில் கொண்டு வரப்படுவார்கள் ஒரு ஆலிம் ஒரு ஒரு தனவந்தர் ஒரு செல் ஒரு தர்மகர்த்தா இன்னொருவர் அல்லாஹருடைய பாதையில் உயிர் கொடுத்தவர் சாதாரணமானவர்களா மூணு பேரும் ஒரு ஆளின் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இல்முக்காகவே பாடுபட்டவர் அல்லாஹுக்கு முன்னிலையில கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறாய் அல்லாஹ் கேட்கிறான் நீ உலகத்திலே என்ன செய்தாய் சோதர்களை அஞ்ச வேண்டிய நேரம் சோதர்களை அழுக வேண்டிய நேரம் சோதர்களை இதை சொல்லுவதற்கு முன்னாலே ஒன்று சொல்ல விரும்புகிறேன் ரசூலுல்லாய் சல்லா அலி செல்லம் ஒரு துவா செய்தார்கள் அல்லாஹும் மர்சுக்னா ஐனைன் ஹத்தாலத்தைன் تسقيان القلب بظروف الدم من خشيتك قبل أن تكون الدموع دما والأضراس جمرا யா அல்லாஹ் எங்களுக்கு இரண்டு கண்களை ரிஸ்காக்கி தருவாயாக நம்ம ரிஸ்க் ரிஸ்க்னா சோறுண்டு விளங்கி வச்சிருக்கிறோமே சோற்றால் அடித்த பிண்டங்களே இன்னுமா தூக்கம் சகோதரர்களே ஈமானுடைய அடையாளம் இன்றைக்கு அதை விட்டு எங்கோ சென்று விட்டோம் நாம் சென்று விட்டு சொல்லுகிறோம் இந்த உலகத்திலே எங்களைப் போல யாரும் பிறக்கவில்லை என்று சொல்லுகிறோம் என்றால் இதைத்தான் சொல்லுகிறேன் தூக்கம் இன்னுமா தூக்கம் பியாமத்து வரப்போகிறது சகோதரர்களே ஹதீஸிலே சொல்லப்பட்ட அடையாளங்கள் எல்லாம் வந்து விட்டது நாங்கள் வரும்போது பேசிக்கொண்டு வந்தோம் என்னுடைய அந்த நண்பருடனே சொன்னேன் அதிசிலே வந்திருக்கிறதே உமராவுக்கும் ஷிராருக்கும் தியாமத்தை நீங்கள் எதிர்பாருங்கள் ஒரு அடையாளம் சொன்னார்கள் நல்ல காலம் எது உமராவுக்கும் ஹியாருக்கும் உங்களுடைய அமீர்கள் உங்களுடைய தலைவர்கள் உங்களிலே ஆகச் சிறந்தவர்கள் உங்களுடைய தலைவர்களாக இருக்கிற காலம் எல்லாம் நல்ல காலம் உமராவுக்கும் ஹியாருக்கும் அகனியாவுக்கும் சமஹாவுக்கும் உங்களுடைய செல்வந்தர்கள் எல்லாம் தர்மகர்த்தாக்கள் தாராள மனம் உள்ளவர்கள் உமூருக்கும் ஷூரா பைனக்கும் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு இடையில மஷ்வரா செய்து செய்கிறீர்கள் மூணு விஷயம் சொன்னாங்க மூணு முழு உலகத்தையும் கட்டுப்படுத்துகிற விஷயம் மூணு முழு உலகத்தை கட்டுப்படுத்துகிற விஷயம் முதல்ல தலைவர்கள் என்ன தன்மை இருக்கணும் யாருக்கும் அவர்கள் நல்லவர்களா இருக்கணும் கெட்டவர்களா இருக்கக்கூடாது நல்லவர்களுக்கு என்ன அர்த்தம் நாமளா நம்மள நல்லவர் சொல்லக்கூடாது உலகம் பார்த்து சொல்லணும் இவர் செய்யற காரியம் நல்லதுன்னு அதுக்கு தான் நல்லவர்னு பேரு இப்ப நாம எல்லாரும் சொல்லுவோம் அவர் செய்யறது சரியில்லை இவர் செய்யறது சரியில்லை அந்த அஜரத்து சரியில்லை இந்த அஜர் சரியில்லை அந்த அந்த அந்த பள்ளிவாசம் சரியில்லை இந்த பள்ளிவாசம் சரியில்லை அந்த மதரசா சரியில்லை இந்த மதரசா சரியில்லை பின்ன யாருங்க சரி நான் ஒரு ஆளு சரி சோதனை இது பொதுவான எண்ணம் இது என்ன அர்த்தம் யாரின் மீது யார் யாரெல்லாம் மீது எவ்வளவு குறை சொன்னாரோ அத்தனை குறையும் இவரிடத்திலே இருக்கிறது என்பதற்கு இதுதான் அடையாளம் தெளிவா நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும் எவ்வளவு குறை சொன்னமோ அத்தனை குறை நம்ம இடத்துல இருக்கிறது அதுதான் பிரதிபலிக்கிறது ஒரு நீக்குரோ கண்ணங்கரே நாள் உதடு பெருசு பாக்குறதுக்கே நல்லா இல்லை ஒரு நீக்குரோ அந்த காலத்துல கண்ணாடி புதுசா கண்டுபிடிக்கப்பட்ட காலம் அவர் ரோட்ல போய்கிட்டு இருந்தான் எங்க கீழே ஒரு கண்ணாடி கிடந்துச்சு அப்பதான் முத முதல்ல கண்ணாடி பாக்குறான் இப்படி எடுத்து பார்த்த உடனே முகம் தெரிஞ்சிச்சு ஆனா கீழே கிடந்துச்சு பார்த்த உடனே இவன் முகம் தெரிஞ்சிச்சு இவன் முகம் எப்படி இருக்கு கண்ணங்கரு பாக்குறதுக்கு நல்லா இல்ல அவன் கீழே போட்டு சொன்னானா நீ இப்படி இருக்கிறதுனாலதான் உன்னை எவன கீழே போட்டான் அதுவா அப்படி இருக்கிறது தான் மற்றவர்களே தெரிகிறது யார் யாரை குறை சொல்லுகிறோமோ அதுவெல்லாம் நம் குறைதான் அங்கே தெரிகிறது இல்லையானால் ஒரு நேர்மையான மனிதன் ஒரு நீதியான மனிதன் யாரிடத்தில் என்ன குறை இருந்தாலும் சரி அவருடைய மரண நேரத்தை சிந்திப்பார் மௌத்தாகும் பொழுது அவர் நல்லவராக மௌத்தாகி அல்லாஹ் அவரை மன்னித்து சொர்க்கத்துக்கு அனுப்பிவிட்டு என்னுடைய ஏதாவது ஒரு சின்ன குற்றத்தின் காரணத்தினாலே என்னை நரகத்துக்கு அனுப்பிவிட்டால் இப்பொழுது சொல்லுங்கள் யார் நல்லவன் யார் கெட்டவன் இன்னமல் ஆமாலுவில் ஹவாத்தி முடிவை எல்லாவா பார்க்க வேண்டும் இப்ப பார்க்க கூடாது ஒரு மனிதர் நல்லவள் செய்து கொண்டே இருக்கிறார் சொர்க்கத்துக்கும் அவருக்கும் ஒரு ஜான் இருக்கும் பொழுது கெட்டாமல் செய்து அவர் நரகத்துக்கு போய்விடலாம் ஹதீஸ் இது ஒரு ஒரு மனிதன் கெட்டாமல் செய்து கொண்டே இருக்கிறார் அவர் சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு போக ஒரு ஜான் பாக்கி இருக்கும் பொழுது நல்லாமல் செய்து சொர்க்கத்துக்கு போய்விடலாம் இது ஹதீஸ் இது யாருக்கு தெரியும் யாருடைய முடிவு என்னவென்று இனி அவருடைய ஊழல் வெளியில் அவருடைய செயல் நமக்கு கெட்டது மாதிரி தெரியுது ஆனால் அவருடைய நிஜ தென்னமா இருந்துச்சோ நமக்கு என்ன தெரியும் நம்ம செயல் நல்லது மாதிரி தெரியுது நானே வந்திருக்கிறேன் இங்கே நல்ல பேச்சு பேசுறேன் நல்லது மாதிரி தெரியுது என்னுடைய நோக்கம் என்னவா இருக்கு மக்களுக்கு மத்தியில் எனக்கு ஒரு புகழ் வரணும் என்பது என்னுடைய நோக்கமாக இருந்தால் அல்ல என்ன செய்வான் அந்த ஹதீஸை தான் சொல்ல ஆரம்பித்தேன் எனவே என்னுடைய முடிவை பற்றி நான் சிந்திக்க வேண்டும் அதுடனே இப்பொழுதும் அவருடைய நிஜத் என்னவோ தெரியாது அவருடைய மனதுக்குள்ள என்ன இருக்கிறதோ தெரியாது வெளிரங்கத்திலே தவறாக தெரிந்தால் அவரிடத்தில் சொல்லி சுட்டிக்காட்ட உரிமை இருக்கிறதே தவிர அதை பற்றி தவறாக நினைக்கவோ பேசவோ எந்த உரிமையும் எந்த காலத்திலும் மார்க்கம் தரவில்லை அடுத்தவர்களை பற்றி பேசும் பொழுதெல்லாம் யோசிக்கிற சகோதரர்களே ஒரு மிக பெரும் பாவம் செய்கிறோம் இன்னைக்கு உலகத்தில் அடுத்தவங்களை பத்தி பேசலன்னு சொன்னா நமக்கு பேச்சே இருக்காது ரொம்ப பேருக்கு தஸ்மி ஓத வேண்டியதுதான் இருக்கு வேற பேச்சு இருக்காது வீட்டுல போய் உட்காருங்க என்ன பேச ஆரம்பிப்பாங்க ஏதாவது மூலாதார பத்தி தான் இருக்கும் நம்முடைய பொழுதுபோக்கு நமக்கு சுண்டல் திண்ட மாதிரி சுண்டல் கிடைக்குதோ இல்லையோ டைம் பாஸுக்கு நிலக்கடலை கிடைக்குதோ இல்லையோ நமக்கு டைம் பாஸ் என்னங்க அடுத்தவரை பத்தி பேசினா அதெல்லாம் ஜல்சாலாம் நல்லா தான் இருந்துச்சு அப்புறம் தான் ஆரம்பிப்பாருங்க இவரோட லொல்லு பூரா அவ்வளவு தீபத் சகோதரர்களே இன்னபாவுதன் ஈஸ்மோன் ولا يغتب بعضكم بعضا يحب احدكم ان ياكل لحم اخيه ميتا فكرهتموه போன உன்னுடைய சகோதரனுடைய இறைச்சியை பச்சையாக தின்கிறாய் என்று அல்ல குரானிலே சொல்லுகிறான் நமக்கு தேவையா அடுத்தவர்களை பற்றி பேச வேண்டிய என்ன அவசியம் சகோதரர்களே ஒண்ணு பேசல இல்லாட்ட சும்மா இருக்கணும் யார் பேச சொன்னது எதற்காக பேச சொன்னது அடுத்தவர்களை பற்றி பேசுவதனால நாம் நினைத்துக் கொள்கிறோம் அவனுடைய வீட்டிலே சேற்றை வாரி இறைக்கிறதுனால என்னுடைய வீடு சுத்தமாகி விடுகிறது என்று நினைத்துக் கொள்கிறோம் இல்லை அது கெட்டுப்போனதை விட அதிகமாக நம்முடைய வீடு கெட்டுப்போகிறது போகிறது நம்முடைய மனம் கெட்டு போகிறது நம்முடைய உள்மனம் உடைந்து போகிறது குலூபிகும் மறந்தோன் அவர்களுடைய கல்வுகள் வியாதி அடைந்து போகின்றனர் நான் சொல்ல வந்தேன் ஒரு ஆலிம் அல்லாஹுக்கு முன்னாலே கொண்டு வந்து நிறுத்தப்படுவார் கேட்கப்படும் நீ உலகத்தில் என்ன செய்தாய் அவர் சொல்லுவார் ஆண்டவனே நான் செய்யாத பிரசங்கம் இல்லை நான் ஓதி கொடுக்காத கிதாப் இல்லை நான் போகாத இடமில்லை நான் போகாத ஊர் இல்லை நான் செய்யாத திருப்பணிகள் இல்லை அல்லாஹ் சொல்லுவான் நீ மிக பெரும் ஆலிம் என்று பெயர் பெறுவதற்காக நீ உலகத்திலே இந்த காரியத்தை செய்தாய் எனக்காக என்று செய்தவில்லை கதப்த நீ பொய் சொல்லிவிட்டாய் நீ உலகத்திலே என்ன விரும்புகிறாயோ உனக்கு அங்கே கொடுக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி உத்தரவிடுவான் முகம் குப்பரை இழுத்துக் கொண்டு போய் நரகத்திலே தள்ளப்படுவான் அல்லாஹ் என்னையும் பாதுகாக்க வேண்டும் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும் சோதரே தெரியாது இன்னும் எத்தனை நாள் ஆனால் அல்லாஹ்விடத்திலே அழுது கேட்க வேண்டிய நாள் வந்துவிட்டது உறங்குகிற காலம் அல்ல தூங்குகிற காலம் அல்ல எனவேதான் கேட்கிறேன் இன்னுமா தூக்கம் இரண்டாயிரம் வருகிற சோதர்களே இரண்டாயிரம் கியாமத்துக்கு நெருக்கம் மறந்து விடாதீர்கள் என்னென்ன ஆதாரங்கள் வந்ததோ அதுவெல்லாம் வந்து விட்டது அதில் தான் அதையும் சொன்னேன் இன்னொன்று உமராக்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் அதில் மூன்று விஷயத்தை சொன்னேன் அடுத்து சொல்லுவேன் இந்த ஹதீஸிலே இரண்டாவதாக ஒரு தர்மகர்த்தா அழைத்துக் கொண்டு வரப்படுகிறார் நீங்க உங்களுக்கு செல்வத்தை கொடுத்தேனே நீங்கள் என்ன செய்தீர்கள் என்றெல்லாம் கேட்கிறான் என்னுடைய செல்வத்தை நான் செலவு செய்யாத இடமே கிடையாது தாராளமாக ஏராளமாக தர்மம் செய்திருக்கிறேன் என்னுடைய கணக்கை எடுத்துப்பார் ஆண்டவனே என்று சொல்லுவார் நீ உலகத்திலே தர்மகர்த்தா என்று சொல்லப்படுவதற்காக நீ தர்மம் செய்தாய் சொல்லப்பட்டு வக்கது கீழ அது சொல்லப்பட்டு முடிந்து விட்டது யுக்கப்பாலா வஜீஹி பின்னார் நரகத்திலே முகம் குப்பரை இழுத்து கூட்டிட்டு போய் தள்ளுறது இல்லை அதீசில் இருக்கிற வார்த்தை யுகப்பு முகம் குப்புறன்னு சொன்னா என்ன அர்த்தம் சகோதரர்களே நாய் செத்து போனா இழுத்துட்டு போவாங்கல்ல அது மாதிரி அல்லாவுக்கு என்ன தேவை சகோதரர்களே நான் அல்லாவுக்கு தேவையா நான் அல்லாஹ் சொன்னபடி நடந்திருந்தால் அல்லாஹு சந்தோஷப்படலாம் அவன் தன்னுடைய கிருபையை கொண்டு என்னை சொர்க்கத்துக்கு போய் என்று சொல்லலாம் இல்லையானால் எனக்கும் அல்லாவுக்கும் எந்த சொந்தம் இல்லை அவன் என்னை படைத்தவன் அவன் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்னை யார் கேட்பது அவன் கேட்பான் அவனை யாரும் கேட்க முடியாது அவன் தான் கேட்பான் அவனை யாரும் கேட்க முடியாது அவன் என்ன நாடுகளானதை செய்வான் நான் யார் அவனை கேட்பதற்கு என்னவோ படைத்து உலகத்திலே பிந்துவில் இருந்து படைத்தான் மலத்தை சுமந்து கொண்டிருக்கிறோம் மூத்திரத்தை சுமந்து கொண்டிருக்கிறோம் ரத்தம் என்ற நஜிசை சுமந்து கொண்டிருக்கிறோம் ஏதோ வெளியே மிகப்பெரிய புணுகு பூனை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறோம் பூனையிலிருந்து புணுகாவது வருது புணுகு தெரியுங்களா இருக்கு இந்த காலத்தில் அது கூட இல்லை பூனையிலிருந்து புணுகு வருது மான்ல இருந்து கஸ்தூரி வருது மாட்டிலிருந்து கோரசன வருது ரோஜாவில இருந்து பன்னீர் வருது என்கிட்ட இருந்து உங்ககிட்ட இருந்து ஒண்ணு சொல்லுங்க பாப்பா ஏதாவது மணக்கிற வஸ்து வருது மாத்தமா மணக்கிற வஸ்துவெல்லாம் நாரி போகுது பவுடர் அடிச்சிட்டு வர்றாருங்க இங்கதான் அடிப்பாரு பூரா பவுடர் பான்ஸ் எல்லாம் இதுல ஒரு டப்பா இதுல ஒரு டப்பா எல்லாம் அடிச்சு கிடிச்சு கருப்பெல்லாம் வெள்ளையாக்கிட்டு தான் வந்தாரு திரும்பி போனாரு போயிட்டு இப்படி உருட்டி எடுக்கிறார் வெள்ளை என்னவா இருக்கும் கருப்பா இருக்கும் மனம் என்னவா இருக்கும் நாத்தமா இருக்கும் இன்சானுடைய உண்மை நிலை இதுதான் சோதர்கள் அத்தரை அடிச்சு அடிச்சுக்கிட்டு போறமே மணக்குதா அது அத்தர் கார் மணந்துச்சு அதுவெல்லாம் வாஸ்தவம் நம்ம மேல பட்ட உடனேயே என்னங்க மணக்கலையே உங்க மனம் எங்க திரும்பினாலும் மணக்காது அத்தரை சொல்லி குறவில்லை சோதர்களே நல்ல நல்ல அத்தர்கள் விற்குது இன்னைக்கு உலகத்துல அரபுகள் ரொம்ப விரும்பி வாங்குறாங்க என்ன விலைங்க ஒரு தோலா கேட்டா எவ்வளவு ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் எல்லாம் விலை சொல்றாங்க அப்படி அத்தர் வாங்கிட்டா ஊது உண்மையான ஊது இருக்குதே ஒரு தோலா எவ்வளவு விலை மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் விற்குது மனம் அதாவது ஒரு அதாவது எடுப்பான மனம் என்கிட்ட ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்தார் இப்படி இவ்வளவு ரூபாய்க்கு வாங்கினேன்னு சொல்லி நான் ஒன்னு ரெண்டு தடவை தடவி பார்த்தேன் வேலையாகலை நான் வேற ஒருத்தருக்கு ஹதியா கொடுத்துட்டேன் ஹதியா வந்தது ஹதியாவே கொடுத்துட்டேன் நம்ம மனம் மேகிக்குது ஏதாவது ஒரு பொருள் சொல்லுங்க உண்மை விளையாட்டில்லை இது நம்மை நாம் புரிந்து கொண்டாலே போதும் இந்த உலகத்தை புரிந்து கொள்ளலாம் மூன்றாவது அல்லாவுக்கு முன்னால் அழைத்துக் கொண்டு வரப்படுவார் யார் உயிரையே கொடுத்தவர் உயிருக்கு மேல என்ன இருக்கிற சோதரர்கள் மனிதனிடத்திலே ஷஹீத் என்ன செய்தா என்று கேட்பான் அல்ல அல்ல என்னையா கேட்கிறாய் நான் உயிரையே கொடுத்தேன் கதத்த லியுகால அன்னக ஜரியூன் நீ உயிரை கொடுத்தாய் நீ வீரன் என்று பெயர் பெறுவதற்காக வேண்டி வக்கது கீழே வீரன் என்ற பெயர் உனக்கு உலகத்திலே கிடைத்து விட்டது யுக்கப்பலாவதிக்கு பின்னால் எனவே சோதர்களே தூங்குகிற காலம் அல்ல விழித்துக் கொள்ள வேண்டிய காலம் மூன்று அடையாளங்கள் சொன்னார்கள் கையாமத்து வருவதற்கு ஒன்று சொன்னார்கள் உங்களுடைய தலை கையாமத்து வருவதற்கு முன்னாலே நல்ல காலத்துக்கு மூன்று சொன்னார்கள் உங்களுடைய காரியங்கள் உங்களுடைய தலைவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் உங்களுடைய செல்வந்தர்கள் தாராள மனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் சோதர்களே நாம் எல்லோருமே ஓரளவு செல்வம் உள்ளவர்கள் தான் இன்றைக்கு யார் வீட்டிலும் பட்டினி பசி கிடையாது ஏதோ கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் அவங்க வீட்டுல ஒரு கிலோ வாங்கியிருப்பாங்க நம்ம வீட்டுல அரை கிலோ வாங்கியிருப்போம் அல்லது கொஞ்சம் கிராம் கணக்கில் வாங்கியிருப்போம் ஆக கறி வாங்காத பாரங்கள் கம்மி அதே மாதிரி சாப்பிடாத நாட்கள்ங்கிறது இல்லை எங்க வீட்டுல சாப்பாடு இல்லை அதனால நாங்க பட்னியா படுத்தோம்னு சொல்ற மாதிரி நம்மள யாரும் இல்லை ஆனால் சாபாக்குடைய வீடு மட்டுமல்ல ரசூருல்லாவுடைய வீடு மூன்று பிறைகள் பார்த்து விடுவோம் எங்களுடைய வீடுகளிலே அடுப்பெரியவில்லை என்று சொன்னார்கள் மூணு பிறை ரெண்டு மாசம் முழுசா வீட்டுல அடுப்பெரியல நம்ம வீட்டுல ரெண்டு நாள் கூட அடுப்பெரியாம இருக்கிறது இல்ல ரம்ஜான்ல கூட ரம்ஜான்ல கூட பஜிரு தொழுத உடனே பாலுக்கு அடுப்பு பத்த வச்சிடறாங்க அங்கிருந்து அடுப்பு மெதுவா தீய லேசா வை எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்புறம் பத்து மணிக்கு போய் சால்னா சூடு பண்ணி வைக்கிறது அதான் ஒரு குப்பை தொட்டி ஒண்ணு இருக்குங்களே எல்லாரும் வீட்டுலயும் எதுங்க குப்பை தொட்டி சொல்லுங்களேங்க முந்தையெல்லாம் ஏழை எலி உங்களுக்கு கொடுத்ததெல்லாம் இப்ப எங்க கொண்டு வைக்கிறோம் பிரிட்ஜில எந்த ஏழைக்கும் கொடுக்கறது இல்லை வீட்டுல ஒரு நாள் போற போனோம் பிரியாணியே இல்ல பிரியாணி வைக்கவும் இல்ல பிரியாணி இருந்துச்சு ஏதுன்னு கேட்டேன் போன வாரம் ஆக்கணும் இல்ல அது நீங்க கேட்காதீங்க உங்க வீட்லயுமா அப்படின்ட்டு எங்க வீடு உங்க வீடு ரெண்டும் ஒரு வீடு தான் திருத்தப்படாமல் இருக்கும் வரை திருத்தப்பட்டால் திருத்தப்பட்ட வீடு இல்லையானா எல்லா வீடும் ஒண்ணுதான் ஏன்னா எங்க வீட்டுல இருக்கிற பொம்பளை எல்லாம் மரியமலை சலாமோட வாரிசு இல்ல அப்படியே இந்த சூழ்நிலைகள் வாழ்க நாங்கள் நாமே அப்படித்தானே பேசுறதெல்லாம் இப்படித்தான் பேசுவோம் கடைசி போகும்போது பஜிர் நேரம் வரும்போது தஹஜித் நேரம் வரும்போது பாருங்களேன் என்ன ஆகுதுன்னு எந்திரிக்கலான்னு தான் நினைச்சேன் சரி நினைச்ச சவாபு அல்லா கொடுத்துருவான் அல்லாவும் சவாபு கொடுக்கலான்னு தான் நினைச்சேன் என்ன செய்வான் மூன்றாவது சொன்னார்கள் உமூருக்கும் ஷூரா பைனக்கும் இது சொல்ல வந்தேன் செல்வந்தர்கள் நம்ம எல்லாருமே செல்வந்தர்கள் தான் நம்முடைய மனசு தாராளமா இருக்கணும் எவ்வளவு தாராளமா இருக்கணும் என்கிட்ட அவ்வளவு பெரிய செல்வம் இல்லையே சோதர்கள் ஐம்பது ரூபாய் இருக்கு இல்லையா எட்டனா தர்மம் கொடுங்க போதும் கொடுங்க மாசலக்கும் குரானிலே நூறு வசத்தக இருக்க சகோதரர் கொடுங்க கொடுங்க கொடுங்க எவ்வளவு கொடுப்பீங்கன்னு நல்லா கேட்கல நீங்க கொடுங்க கொஞ்சமா இருந்தா கொஞ்சமா கொடுங்க ரொம்ப அந்த ரொம்ப கொடுங்க இருக்கிறதுல கொஞ்சம் அம்மா மா சலக்கக்கும் பீசக்கர் பாருங்க இந்த ஆயத்தை கொஞ்சம் பாருங்க நரகவாதிகளிடத்தில் சொர்க்கவாதிகள் கேட்கிறார்கள் நீங்கள் ஏன் நரகத்திற்கு போனீர்கள் என்ன காரணம் உங்களை நரகத்துக்கு கொண்டு போனது லம் குவினல் முசல்லீன் வலம் நக்குனு தாய்புல் மிஸ்கீன் நாங்கள் தொழுகிறவர்களாக இருக்கவில்லை மிஸ்கின்களுக்கு உணவு கொடுக்கிறவர்களாக இருக்கவில்லை ரெண்டே ரெண்டு விஷயம் தான் நாங்கள் வீணானவர்களுடன் நாங்களும் சேர்ந்து அந்த வீணான காரியங்களிலே மூழ்கி கொண்டிருந்தோம் விஷயம் ரெண்டு ஒன்னு நாங்கள் தொழுகிறவர்களாக இருக்கவில்லை இரண்டாவது பசித்தவர்களுக்கு உணவு கொடுக்கவில்லை அப்ப என்ன வெறும் தொழுதுட்டு சாப்பாடு கொடுத்தா போதுமா வேற ஒன்றும் தேவையில்லையா தொழுகிறது என்பது மார்க்கத்தினுடைய அல்லாஹுவால் விதிக்கப்பட்ட அனைத்து காரியங்களை நிறைவேற்றுவதற்குடைய தலைப்பு தொழுகை மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய உபகாரம் இரக்கம் ஈவு ஹுக்கூக்கள் அத்தனைக்கும் சேர்த்து ஒரு தலைப்பு இத்தாமி தாம் தாம் என்பது வெறும் சோறு கொடுப்பதற்கு பெயர் இல்லை யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அதுவெல்லாம் கூடனுக்கு வழிகாட்டி வழிகாட்டுவதும் இத்தாமை தாமிலே சேர்ந்தது அந்த தலைப்பிலே சேர்ந்தது அது ஒரு தலைப்பு உணவு கொடுப்பது என்றால் உபகாரம் செய்வது யாருக்கு என்ன தேவையோ நம்மால என்னென்ன செய்ய முடியுமோ உபகாரம் எங்கெங்க நமக்கெல்லாம் செய்யறதுக்கு வழி இல்லையே போகட்டுங்க பஸ்ல உட்கார்ந்து இருக்கிறோம் மூணு பேர் உட்கார்ந்து இருக்கிறோம் நாலாவது ஒருத்தர் வந்து நிக்கிறாரு அவர் வாலிபரா இருக்கட்டும் அயோத்தியா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் பத்து கிலோமீட்டர் போயிருச்சு பஸ் இருபது கிலோமீட்டர் வந்துருச்சு நாம உட்கார்ந்து உட்கார்ந்தே இருக்கிறோம் அவரை பார்த்து கொஞ்சம் கூட என்ன ஆகல மனசுல ஈவு இறக்கம் எதுவும் வரல இப்படி நீங்கள் அல்லாவோடு சேர்ந்திருந்தால் மக்கள் நிச்சயமாக உங்களோடு சேர்ந்திருப்பார்கள் நீங்கள் அல்லாவோடு சேரவில்லை உள்ளொன்று புறமொன்றாக இருந்தால் பிறகு மக்கள் நேரடியாக அல்லாவோடு இணைந்தால் இணைவார்களே தவிர இந்த வழிக்கு வரமாட்டார் உமுருக்கும் சூறாவையினர் சரி அடுத்து மூன்று சொன்னார்கள் இதற்கு மாறாக நடந்தால் உமராவுக்கும் சிறாருக்கும் மேல சொன்ன மூணு ஒழுங்கா இருந்தா பூமிக்கு மேல இருக்கிறது நல்லது பத்தனிகா பூமிக்கு உள்ள போறதை விட மேல இருக்கிறது நல்லது இந்த மூணுக்கு வார்த்தமா உங்களுடைய தலைவர்கள் கெட்டவர்களாக இருந்து உங்களுடைய செல்வந்தர்கள் கருவிகளாக இருந்து செல்வந்தர்கள் கருவிகளாக இருந்து கருமிங்கிற வார்த்தை கஞ்சம் விட கூட கருமிக்கு ஒரு உதாரணம் மதரசாக்கள்ல யாரையும் நான் குறை சொல்லல சகோதரர்களே ஒரு யதார்த்த நிலையை எடுத்து வைக்கிறேன் தூங்காதீர்கள் விழித்துக் கொள்ளுங்கள் இன்னுமா தூக்கம் என்று என்னை கேட்கிறேன் இன்னுமா தூக்கம் என்று என்னை நான் கேட்கிறேன் ஒரு ஹிகாயத்தில் தீவின் ஒரு பார்சியில சின்ன கிதாப் இருக்கு அதுல சின்ன சின்ன கதை பார்சி படிச்சுக்கிறதுக்காக எழுதியிருக்கு அதுல ஒரு கதை எழுதியிருக்கு ஒருத்தர் செல்வந்தர் தான் அவர் பள்ளிவாசலுக்கு தொழுக போனார் எப்போ இஷா நேரத்தில் போயிட்டு திரும்பி வந்து கதவு தட்டினார் கதவு தட்டும் போது அந்த அம்மா வந்து யாருங்கன்னு கேட்டுச்சு நான் தான் சொன்னாரு கதவு திறக்க போச்சு தாப்பாவை சொன்னார் தாப்பாவை அடிக்கடி திறக்காத தேஞ்சு போயிடும் தாப்பா அடிக்கடி திறக்காத தேஞ்சு போயிரும் இந்த அம்மாவுக்கு சரியான கடுப்பு அங்க போயிட்டு நடந்து வந்திருக்கிறீங்களே இப்ப செருப்பு தேயாதான் அந்த அம்மாவும் புத்திசாலி வேற அஞ்சு நிமிஷம் ஆச்சு போய் அஞ்சு நிமிஷம் நடந்துட்டு வந்திருக்கிறாரு திரும்பி வந்திருக்கிறாரு செருப்பு தேயாதான் சொன்னாரு கக்கத்துல பக்குவமா இருக்குதுன்றாரு கருமித்தனம் ஆகவே ஆகாது சோதரர்கள் செல்வம் இருக்கிறதோ இல்லையோ ஒரு நண்பர் இருந்தார் ஒரு பெரியவர் வபாத்தாகிவிட்டார் விட்டார் அவர் வாத்தியார் வேலை செஞ்சு ரிட்டையர் ஆகியிருந்தார் அவர் கூட நான் சின்ன பையன்ல இருந்து ஜமாத்துகள்ல போகும்போது இப்பவும் அவரை பாப்பம் கூட இருப்போம் எங்கேயாவது தீண்ட உடனே அவர் தன்னுடைய பரிசு கூட இல்ல அவர்கிட்ட இந்த காலத்துல நான் சொல்லிக்கிட்டு இருந்த பாருங்க பணத்தை விட பரிசு முக்கியம் பணத்தை விட பரிசு முக்கியம் காலை விட செருப்பு முக்கியம் இவ்வளவு பெரிய செருப்பு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன காலுக்கு மாற்றுறதுக்கு ஹவாய் செருப்பு போதும் தானுங்களே அதுல என்னென்னமோ போட்டு அதுல ஏர் ஃப்ரெஷ்ஷா அது சரி தலையில கட்டுறதுக்கு அவன் செய்கிற வேலைங்க நீங்க வாங்கி காலில் மாட்டிக்கிறீங்க அவர் சாதாரண ஒரு டைரி வச்சிருப்பார் அந்த டைரியில ஓரத்துல இந்த பக்கம் ரெண்டு ரூபா அந்த பக்கம் அஞ்சு ரூபா ஏதாவது வச்சிருப்பார் எப்ப டீன்னு சொன்னாலும் எத்தனை பேர் உட்கார்ந்து இருந்தாலும் உடனே காசு எடுத்து கொடுப்பார் மருகும் ஆயிட்டார் தாலா மகபரி செய்தி இங்குள்ள உள்ள பல பேருக்கு தெரியும் தஸ்தகீர் பாய் திருப்பூர்ல இருந்தார் கடைசி காலத்தில் பல பேருக்கு தெரியும் சாதாரண வாத்தியாரா இருந்தார் ரிட்டையர் ஆயிருந்தார் திண்டுகளுக்கு அடிக்கடி வருவார் எப்ப என்று சொன்னாலும் சரி பெரிய பெரிய பணக்காரங்க இருப்பாங்க அவங்க பாக்கெட்ல பேனா கூட இருக்காது சுத்தமா வலுவலுன்னு இருக்கும் ஏதோ காரணத்தினால வைக்காம இருக்கலாம் அது வேற விஷயம் நான் மனசறிஞ்சு சொல்லல தெரியாது அது சில பேருக்கு சிரமமா இருக்கலாம் ஆனால் இவரை நான் பார்த்திருக்கிறேன் எனக்கு இன்னைக்கு மறக்க முடியாது அப்படித்தான் நாம இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆனா இந்த எங்களை மாதிரி உள்ள ஆளுங்க திடீர்னு பரிசு எடுத்தா ஓ அஜர்த்து இங்கே ரொம்ப கிடைச்சிருச்சு போல இருக்கும்பாங்க அது வேற இது வேற விவகாரம் பாத்திரம் இருந்து பிச்சை போடுன்னு இருக்கு இல்லையா நான் காலையில சொன்னேன் இன்னைக்கு காலையில ஒரு ஊர்ல ஒருத்தர் ரூபா கொஞ்சம் ரூபா சேர்த்து வச்சிருந்தாரு கொஞ்சம் அது சொல்லிக்கிட்டே இருந்துச்சு ஒரு மிக்சி வாங்கிட்டு வாங்க இவரு ஒரு ரெண்டு வருஷமா சேர்த்து வச்சிருந்தாரு ரொம்ப மிஸ்கின் ஐநூறு ரூபாய் சேர்த்திருந்தாரு ஒரு டில்லி மிஸ்கி ஐநூறு ரூபாய் மிக்சி ஐநூறு ரூபாய்க்கு விக்குதுன்னு சொன்னாங்க இவரு போய் மிக்சி வாங்குறதுக்கு பணம் எடுத்துட்டு போனார் ரெண்டு வருஷமா சேர்த்து வைக்கிறார் மிக்சி வாங்க பணம் எடுத்துட்டு போறார் எப்ப முடிக்கணும்னு கேட்டேன் நீங்க பாட்டுக்கு பேசுங்கன்னு சொன்னார் நான் பாட்டுக்கு பேசலங்க ஜனங்கள் எவ்வளவு பொறுமையாக சந்தோஷமா கேட்பாங்களோ எவ்வளவு கிரகிச்சுக்குவாங்களோ அவ்வளவுதான் பேசணும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நெஞ்சு இன்னும் சாப்பாடுன்னு இருக்கும் போதே சாப்பாட்டை முடிச்சுக்கணும் அதுக்கு பேரு சாப்பாடு இல்லாட்டா விஷம் இன்னும் கொஞ்சம் கேட்கணும் அமல் செய்யணும் இருக்கும் போதே பேசுறதை நிறுத்திக்கணும் அதுக்கு பேர் பேச்சு இல்லைன்னா அதுக்கு பேரு பேசிட்டு விழுகாது அதனால சீக்கிரம் முடிச்சிருவேன் சகோதரர்களே மிக்சி வாங்க போனார் ஐநூறு ரூபாய் எடுத்துட்டு போனார் வழியில போற வழியில பார்த்தா ஒரு வீட்டுல அழுகிற சத்தம் கேட்டுச்சு நின்று பார்த்தாரு அவருக்கு வேண்டிய நண்பருடைய வீடு தான் அது அங்க அழுகிற சத்தம் கேட்குது உள்ள போய் பார்த்தா நண்பருடைய தகப்பனார் மூத்தாயிட்டார் உண்மையில் அங்க பார்த்தா அங்க வீட்டு செலவுக்கு எதுவும் பணம் இல்லை நண்பர்கிட்ட மௌத்தாயிருச்சு வீட்டுல செலவு பணம் இல்லை அவரு இவர் மாதிரி ஏழைதான் இப்ப இவர் மனசுல வந்துச்சு இந்த ஐநூறு ரூபாய் இவருக்கு கொடுத்துட்டா என்னண்டு ஆனா மனசுல வரும்போதே அதுவும் மனசுல வந்துச்சு எது வீட்டுக்கு போய் என்னன்னு கேட்டா லேட்டா வேற போவாரு ஒருத்தர் சொன்னாரு லேட்டா போனாரோ அந்த அம்மா கேட்டு எங்க போய் மேய்ஞ்சிட்டு வர்றேன் என்ன எருமையா வார்த்தையிலே எவ்வளவு நம்ம சொல்ற மாதிரி சில சமயத்துல அந்த ஆபீசர்கிட்ட போன சும்மா லப்புன்னு புடுங்குறான் எதுங்க புடுங்கும் வார்த்தையிலேயே அது விளங்கி இருந்தது அரபியில இஸ்தியாரா இஸ்தியாரா முக்தசர்ல படிச்சிருப்பீங்களா இதுதான் இஸ்தியாரா பில் கினாயா அசல் வார்த்தை முசப்பி சொல்றது இல்ல அதனுடைய ஒரு சிம்மத்தை சொல்லிடுறது இதுதான் இஸ்தியாரா கஷ்மீருக்கு இஸ்தியாராக்கு இதான் வித்தியாசம் அவர் டொல்லுன்னு விழுந்தாரு பல்லுன்னு விழுந்தாரு இதெல்லாம் சொல்ற பாருங்க இதெல்லாம் அதான் அர்த்தம் வீட்டுக்கு போனா என்ன சொல்றது இந்த இடத்துல இதுவும் நான் சொன்னேன் யாருக்கு பயக்கிறோமோ பயக்கலையோ பொஞ்சாதிக்கு பயப்படுறதுக்கு பேர் பயம் இல்லைங்க அது ஒரு அன்பு பாராட்டுது அப்படின்னு சொல்லுங்க அதுக்கு பேரு சும்மா பயப்படுறதுன்னு பேர் சொல்லக்கூடாது அது மாதிரி பொஞ்சாதிட்ட சண்டை போட்டுக்கிட்டே சண்டை போட்டுக்கிட்டேன்னு பேசுறாங்க பாருங்க அதுவும் பேசக்கூடாது நாங்க இன்னும் கொஞ்சம் இன்று நாங்கள் இருவரும் கணவன் மனைவி இருவரும் கொஞ்சம் சப்தமாக கருத்து பரிமாற்றம் செய்து கொண்டோம் அப்படிதான் சொல்லணும் நம்ம புஞ்சாதி தானங்க ஆனா அல்லாவுடைய கிருபி தீனுடைய வீடுகள் அப்படி நடக்கிறது இல்லை உண்மையா சொல்றேன் சந்தோஷத்துல சொல்றேன் எங்க வீடுகள்லாம் இருக்கு நாங்க எப்ப போவோமோ போவோம் எப்ப வருவோமோ வருவோம் எங்க போனா ஏன் போறீங்கன்னு கேட்க மாட்டாங்க வந்தா வாங்க கேட்க மாட்டாங்க வீட்டுக்கு போய் சில வீட்டுல சொல்லுவாங்க சாப்பிடாம இங்க சாப்பிட்டு போங்கன்னா வீட்டுல போனா திட்டுவாங்க சில வீட்டுல சொல்லுவாங்க இப்ப ராத்திரி சாப்பிடாம போயிட்டேன்டா இந்த ராத்திரி சுட்ட சப்பாத்தி தான் காலையில வைப்பாங்க அதனால நான் போறேன்னு சொல்லுவாங்க அல்லாவுடைய கிருபை எங்க வீடுகள் அப்படி இல்ல உங்களுக்கு தெரியும் ஏதோ புது வேலைகள் இருக்கிறாங்க எங்கேயாவது போவாங்க வருவாங்க சில இடத்துல சாப்பிட்டுவாங்க வீட்டுக்கு போனா அலமதுல சந்தோஷமா வரவேற்பாங்க சலாம் சொல்லுவாங்க இருங்கன்னு சொல்லுவாங்க சாப்பிட்டா சாப்பாடு வைக்கவான்னு கேட்பாங்க வேண்டாண்டா ஏன் வேண்டான்னு கேட்க மாட்டாங்க பைய தூக்கிட்டு போனா போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க அவ்வளவுதான் எப்ப போறீங்கன்னு கேட்க மாட்டாங்க மீறி மீறி கேட்டா யாராவது கேட்டா என்ன சொல்லன்னு கேட்பாங்க ஏன்னா சில சமயத்துல வந்து எப்ப வருவார்னு கேட்பாங்க தெரியலேன்னு சொன்னா அப்ப நீங்க யாருன்னு கேட்டுருவாங்க வீட்டுக்காரரா அல்லது வேலைக்கு வச்சவங்களான்னு சந்தேகப்படுவாங்களா அதுக்காக வேணா நம்மளும் அதுக்கு முந்தைய நான் நாம் மூணு நாள் ஆகும் வர்றதுக்குன்னு சொல்லிட்டு போவோம் இவ்வளவுதான் எந்த ஊருக்கு போறோம் சில சமயத்தில் தெரிய வேண்டிய உங்களுக்கு தெரியாம விசாரிச்சா தெரிஞ்சு போயிடும் அல்லாவுடைய கிருப சகோதரர்களை எந்த வீடுகளில் தீனு இருக்கோ அல்லாஹால லேசாக்கி வச்சிடும் அதனால சண்டையில சொல்லாதீங்க இனிமேல் கருத்து பரிமாற்றம் கொஞ்சம் சத்தமா இருந்தா சத்தமாக கருத்து பரிமாற்றிக் கொண்டோம் அவ்வளவுதான் ஒருத்தர் கேட்டார் சிங்கத்துக்கு பயப்படாத மிருகம் இது எங்க சிங்க காட்டுக்கு ராஜா மானு புழு கூட பயப்படும் சிங்கத்தை கண்டா சிறுத்தை ஓடும் கரடி பாயும் எல்லா மிருகமும் சிங்கத்தை கண்டா பயப்படும் இவர் கேட்டார் சிங்கத்துக்கு பயப்படாத மிருகம் எது பட்டுன பெண் சிங்கம் கரெக்டுங்களா அது பயத்தில் ஓடாது இதுதான் அது பின்னால போய்கிட்டே இருக்கும் உலகத்தில் அல்லாஹத்தால பெண்ணுக்கு இவ்வளவு பெரிய பெருமை தந்திருக்கிறான் சோதர்களே பெண்ணுக்கு இவ்வளவு பெரிய பெருமை தந்திருக்கிறான் குயில் கூவுது பாருங்க ஆண் குயில் தான் கூவுது பெண் குயில் கூவாது ஆண் மயில் தான் ஆடுது பெண் மயிலுக்கு தொகையே கிடையாது ஆண் குயில் கூவுது எதுக்காக கூவாத பெண் குயிலை கூப்பிடுறதுக்காக கூவோ கூப்பிட்டு கூவுது சரியா இல்ல கூப்பிடணுமா அது கரு கண்ணங்கரேன் இருக்கு அதை போய் கூப்பிடுறதுக்கு இவ்வளவு அழகா கூப்பிடுமா நம்மளும் கூவித்தான் ஆகணும் ஆண்மையில் தோகை விரிச்சு ஆடும்போது நீங்க பாத்துருந்தீங்கன்னு தெரியும் அநேகமானவர்களுக்கு பாக்குற சந்தர்ப்பம் கிடைச்சிருக்காங்க படத்துல தவிர நான் வீர சோழத்துக்கு இதுக்காகவே போனோம் ஒன்று ரெண்டு தடவை முன்ன இருந்துச்சு நிறைய மயில் அங்க இருந்துச்சு மயிலுக்கு மானியம் இருக்கு அதுக்கு தீனி போடுறாங்க காலையில எல்லா மயிலும் வந்துறாங்க அங்க மயில் இருந்துச்சு விராலி மலையில் இருக்கிற மாதிரி அங்கேயும் இருந்துச்சு இப்ப எல்லா இடத்துலயும் குறைஞ்சிருச்சு காலையில எல்லா மயிலும் வந்துடும் தீனி எல்லாம் திண்ட பிறகு இந்த ஆண்மையில் தோகை விரிச்சு ஆட ஆரம்பிச்சிடும் பெண்மையிலுக்கு தொகையே இல்ல பாக்குறதுக்கு சாதா கோழி மாதிரி அசிங்கமா இருக்கு அந்த அசிங்கமான பெண்மையில கூப்பிடுறதுக்கு தான் உலகத்திலேயே அழகான இந்த ஆண்மையில் இப்படி விரிச்சு விரிச்சு விரிச்சு விரிச்சு கருத்து பரிமாற்றம் செய்து கொள்ளுகிறது இது உலகத்திலே எல்லாருக்கும் உள்ளது சோதர்களை இதே போல இந்த மின்மினி பூச்சி ஒண்ணு இருக்கு என்ன சொல்லுவீங்களா தெரியாது வெளிச்சம் இருக்கு முதுகலை ஜுகுனு சொல்றது உருதுல மின்மினி பூச்சி சில ஊர்ல நிமிட்டா பூச்சின்னு சொல்லுவாங்க ராத்திரில பார்த்தா மினுக்கு மினுக்கு மினுக்குன்னு பறந்துகிட்டே இருக்கும் அது பூச்சி அதுக்கு ஆண் பூச்சிக்கு தான் வெளிச்சம் இருக்கு பெண் பூச்சிக்கு இல்லை இந்த ஆண் பூச்சி இந்த வெளிச்சத்தை எதுக்கு காட்டுது உலகத்திலே நெருப்பில்லாமல் உஷ்ணம் இல்லாமல் வெளிச்சம் தருகிற ஒன்றே ஒன்று மின்மினி பூச்சியில் இருக்கிற வெளிச்சம் மட்டும்தான் மற்ற எல்லா வெளிச்சமும் சுடும் அதுல நெருப்பு நெருப்புடைய தன்மை அதில் இருக்கும் எந்த வெளிச்சமா இருந்தாலும் சரி அது நெருப்புடைய தன்மை இருக்கும் இந்த லைட்லயும் டியூப்லயும் பவர் இருக்கு அது சுடத்தான் செய்யும் அது சாக்கடிக்கத்தான் செய்யும் எந்த எந்த வெளிச்சமும் நெருப்பில்லாதது உஷ்ணம் இல்லாதது கிடையாது ஆனால் மின்மினி பூச்சி அல்லாஹால இப்படி விதிவிலக்காக படைத்திருக்கிறான் அதிலே உஷ்ணம் கிடையாது சூடு கிடையாது ஆனால் விளக்காக எரிகிறது நெருப்பில்லாமல் உஷ்ணம் இல்லாமல் விளக்கு எரிய முடியுமா என்னாலே படைக்க முடியும் யகுலுக்குமா ஏஷா அவன் என்ன நாடுகிறானோ படைத்து காண்பிக்கிறான் தன்னுடைய படைப்பினுடைய சக்தியை வெளிப்படுத்தி காட்டுவதற்காக அவன் படைத்து காண்பித்திருக்கிறான் அதுவும் அந்த வெளிச்சத்தை எதுக்கு காட்டுது பெண் பூச்சி கூப்பிடுறதுக்காக சரி இந்த தவளை கத்தது பாத்திருக்கீங்களா வரட்டு வரட்டு வரட்டு வரட்டு விடிய எதுக்கு பெண் தவளை கூப்பிடுறதுக்கு தான் கழுது கத்துறது கூட அதுக்கு தான் அதனுடைய காதல் கீதம் அது அதுவும் அதுக்கு தான் கத்துது உலகத்திலே ஏராளமானது ஆயினால் சகோதரர்களே நான் சொல்ல வந்தது சௌஜன்யமான குடும்பங்கள் சந்தோஷமான குடும்பங்கள் இதெல்லாம் இருக்குன்னு சொன்னா ரசூல்லா சொன்னாங்க உங்களுடைய செல்வந்தர்கள் தாராளமாக இருக்கட்டும் தாராள மனமுடையவர்களாக இருக்கட்டும் நம்ம வீட்டிலும் தாராள மனம் இருக்கணும் பெண்களை கொடுக்க சொல்லணும் நம்மளே கொடுத்து பெண்களை கொடுக்க சொல்லணும் நம்ம வீட்டு குழந்தைகளை குழந்தைகள் கையில கொடுத்து தர்மம் செய்ய சொல்லணும் அப்பதான் குழந்தைகள் தர்மமாக பழகும் கொஞ்சமா இருந்தா கொஞ்சம் கொடுங்க ரொம்ப கொடுக்க சொல்லல இருக்கிறத கொஞ்சம் கொடுங்க சாப்பாடு ரெண்டு பேருக்கு தான் இருக்கு அதற்கு கொஞ்சம் சாப்பாடு எடுத்துக் கொடுங்க அதுவும் பழைய சோறு கொடுக்காதீங்க புது சோறு கொடுங்க கொடுக்கிறதுக்குண்டே உள்ளது பழைய சோறு கொடுக்கிறதுக்குண்டே உள்ளது நேத்த சால்னா யாராவது மிஸ்கின் வந்துட்டா கூட ஏ அந்த சோறு உள்ள இருக்குது எடுத்து கொண்டு போய் போடு என்ன பிரியாணிங்களா அது பழச நாம் சாப்பிட்டுக்கிட்டு புதுசை கொடுத்தா அல்ல நமக்கு இன்னும் கொடுப்பானே ஏன் அந்த மனசு வர்றது கொஞ்சம் மனசு அப்படி பழக்கணும் சகோதரர்களை அடுத்தது மூன்றாவது சொன்னதான் இங்க கவனிக்க வேண்டியது உமூருக்கும் சூறாபைலுக்கும் சொன்னாங்க அங்க உங்களுடைய காரியங்கள் மஸ்வரா செய்து செய்யணும் சொன்னாங்க அப்படி இருந்தா நீங்க பூமிக்கு மேல இருக்கிறது நல்லது கபருக்கு போறதை விட இல்ல அதுக்கு மாத்திரம் உமூருக்கும் இலா நிசாய்க்கும் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் உங்களுடைய பெண்களுடைய யோசனைப்படி உங்களுடைய காரியம் எல்லாம் யார்த்த என்ன சொன்னாலும் எல்லாம் சரிங்க நான் போய் வீட்டுல கேட்டு சொல்றேன் யாருக்கும் போய் கேட்கிற மாதிரி வைக்காது அல்லா தவிர யார்த்தும் கேட்கிற மாதிரி வைக்காது அல்ல நீ நினைச்ச செய்யலாம் என்று அல்லாவிடத்திலே கேட்டு பழகிவிட்டால் அல்லாஹு தாலா நம்மை இந்த உலகத்திலே உயர்ந்த ஒரு சமுதாயமாக ஆக்கி காண்பித்து விடுவான் அந்த உயர்ந்த சமுதாயத்தை உருவாக்குவதுதான் இந்த மதரசாக்களுடைய வேலை இங்கிருந்து உருவாக உருவா உருவாக்குகிறவர்களும் உருவானவர்களும் இதே போல இந்த உலகத்திலே நாங்கள் நபிமார்களுடைய வாரிசு என்று சொல்லக்கூடிய நாம் நாங்கள் அல்லாஹுவோடு இணைந்து விட்டால் இந்த மக்கள் அல்லாஹ் எங்களோடு இணைவது மட்டுமல்ல அல்லாஹோடு இணைவதிலே எந்தவித தடையும் இருக்காது அப்படிப்பட்ட ஒரு சூழலை இந்த உலகத்திலே உருவாக்கத்தான் பிறந்திருக்கிறோம் நம்முடைய பிறப்புக்கு வேறொரு நோக்கம் இல்லவே இல்லை நம்முடைய பிறப்புக்கு வேறொரு நோக்கமே இல்லை இதை மறந்துவிடக்கூடாது இதிலே ஏமாறிவிடக்கூடாது இதிலே தூங்கிவிடக்கூடாது என்று கூறிக்கொண்டு இன்னுமா தூக்கம் விழித்தெழுங்கள் கேட்டுக்கொண்டு இந்த அருமையான சந்தர்ப்பத்தை இங்கே உருவாக்கி கொடுத்த இந்த மதரசாவினுடைய நிர்வாகிகள் இதற்கு உதவுகிறவர்கள் இதற்கு ஒத்தாசை செய்வர்கள் இதற்காக துவா செய்கிறவர்கள் இன்னும் இதனுடைய நாசிராஜர்கவர்கள் அவர்கள் மற்றும் இதனுடைய பேராசிரியர்கள் அல்லும் பகலுமாக இதற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிற அனைவர்களுக்கும் அல்லாஹு தாலா அவருடைய பொருத்தத்தை அவனிடத்தில் தந்தரல வேண்டும் என்றும் இந்த முழு கூட்டத்தையும் நாம் என்ன என்ன சொன்னேனோ நாம் எதை கேட்டோமோ அதன்படி எப்படியாவது அவனே தன்னுடைய குதிரத்தை கொண்டு அமல் செய்யக்கூடியவர்களாக நம்மை ஆக்க வேண்டும் நாம் அதற்காக முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நான் முடித்துக் கொள்கிறேன் வாகிருதாவான ஹுசைனியா கேசட் சேனல் வெளியிடும் அனைத்து இஸ்லாமிய கேசட்டுகளும் கிடைக்கும் இடம் Rasool book centre Rasool book centre Basha shopping complex